ரிபுகீதை முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் அகண்ட பரபாவனையால் மனோநாசம் செய்யென்றும் அகம்பிரம்ம பாவனையால் அக்ஞானாதி நசிக்கும் என்றும் உரைக்கும் அத்தியாயம் எல்லாமும் ஏகபர பிரம்மம் என்றும் இருமையிலா அப்ரம்மம் நானே என்றும் நில்லாத மனது நிலை நிற்கும் வண்ணம் நிமலபர பாவனையே மீண்டும் சொல்வான் கல்லாத கல்வியெல்லாம் கற்ற போதும் கலக்கமர மனது நிலை நில்லாதாகில் பொல்லாத பவதுக்கம் ஒரு காலத்தும் போகாது புகன்றதிலோர் ஐயம் இல்லை சத்திய சித் சுககனமாய் சாந்தமாகி சகல பரிபூரணமாய் சலனம் என்று நித்திய நிராமயமாகி நிர்வீகல்ப நிராவரண நிஷ்கிரிய சுவாவமான சுத்த பிரம்மலாதணுவும் இல்லை சொற்பொருளாய் காண்பதெல்லாம் பரமே என்று அத்வைதம் பரபிரம்மம் அது நான் என்றும் அதிதிருடமாம் பாவனையால் மனதை வெல்வாய் நீக்கமிலா சத்தாகி நிகழும் சித்தாய் நிரதிசையானந்தகன வடிவமாகி தாக்குமுரு பற்றுமிலா ஆசங்கமாகி தான் தானாய் தனித்த பர பிரம்மம் அல்லால் ஆக்கை முதல் ஒரு பொருளும் என்றும் இல்லை அகிலமுமே அகண்டபர பிரம்மம் என்றும் சுக்ஷுமமாம் அப்ரம்மம் நானே என்றும் சுத்த பரபாவனையால் மனதை வெல்வாய் நிர்மலமாய் நிஷ்களமாய் நிர்வீக்ஷேப நிரஞ்சனமாய் நிராகார ஸ்வரூபமாகி நிருபமமாய் நிர்குணமாய் நிமலாத்மாவாய் நிரந்தரமாய் நிறைந்த பரபிரம்மம் அல்லாது ஒரு பொருளும் ஒரு காலும் இல்லை என்றும் உள்ளதெல்லாம் கண்ட பரபிரம்மம் என்றும் இருமையுரா அப்பிரம்மம் நானே என்றும் ஏகபர பாவனையால் மலதை வெல்வாய் மனது முதல் அனைத்துக்கும் அதீதமாகி மாயை மகதாதிக்கு அதீதமாகி நனவு முதல் அவஸ்தைகட்க அதீதமாகி நாம உருயவைகட்கும் அத்தீதமான அனக பரபிரம்மல்லாதணுவும் இல்லை அகிலமுமே அகண்ட பரபிரம்மம் என்றும் கனபரிவாம பிரம்மம் நானே என்றும் கலங்காத பாவனையால் மனதை வெல்வாய் பாவனமாய் பரசிவமாய் பரமாத்மாவாய் பராத்பரமாய் பரிபூர்ண ஸ்வரூபமாகி கேவலமாய் கிளேசமில்லா ஸ்வபாவமாகி கம்பீரமான பரபிரம்மம் வல்லால் மேவு பொருள் அணுவுமில்லை என்றும் எல்லாம் மெய்யுணர்வானந்த பரபிரம்மம் என்றும் ஓவலுரா அப்ரம்மம் நானே என்றும் ஒழியாத பாவனையால் மனதை வெல்வாய் சகலத்தின் சான்றான பிரம்மனானே சகல விலக்ஷணமான பிரம்மனானே நிக்கிலத்தும் வியாபகமாம் பிரம்மனானே நித்யபரை சுத்த பர பிரம்மனானே மிக முக்தமான பர பிரம்மனானே மெய்யுணர்வானந்தகன பிரம்மனானே அகிலத்தும் அதீத பர பிரம்மம் நான் என்று அகண்ட பரபாவனையால் மனதை வெல்வாய் சித்தமுதற் சிறிதுமில்லா பிரம்மனானே சின்மயமாய் செறிந்த பர பிரம்மனானே புத்தி முதல் எவையுமில்லா பிரம்மனானே பூரணமாய் பொருந்து பர பிரம்மனானே இத்வைத்தம் இறையுமிலா பிரம்மனானே ஏக பரிபூரணமாம் பிரம்மனானே அத்வைத்தமான பர பிரம்மம் நான் என்று அகண்டபர பாவனையால் மனதை வெல்வாய் வித்த முதற் கிட்டாத பிரம்மனானே வேரணுவும் கிட்டாத பிரம்மனானே சத்த முதற்க கோச்சரமாம் பிரம்மனானே சதசத்து கப்பாலாம் பிரம்மனானே சுத்த சிதாகாச பர பிரம்மனானே ஸ்வயஞ்சோதி ஸ்வபாவ பர பிரம்மனானே அஸ்தமுரா அமல பர பிரம்மம் நான் என்று அகண்ட பர பாவனையால் மனதை வெல்வாய் ஸ்தூல முதல் ஒட்டாத பிரம்மனானே துகளணுவும் பற்றாத பிரம்மனானே கால முதற் கிட்டாத பிரம்மனானே கருத்துமுதற்சுட்டாத பிரம்மனானி சால உபசாந்த பர பிரம்மனானி சம்சார லேசமிலா பிரம்மனானே ஆலயமில்லமல பர பிரம்மம் நான் என்ற பர பாவனையால் மனதை வெல்வாய் ஆதிமுடிவற்ற பர பிரம்மனானி அசரீரமான பர பிரம்மனானி ஜாதி குலம் மற்ற பர பிரம்மனானே ஷட்பாவிகாரமிலா ब्रह्मणानि போதகனமான பரபிரம்மனானே பூரண பூரணமான பிரம்மனானே ஏதமுரா அகண்ட பரபிரம்மம் நான் என்று ஏக பரபாவனையால் மனதை வெல்வாய் பழுதற்ற பரசிவமாம் பிரம்மனானே பவபாசலேஷமிலா பிரம்மனானே அழிவற்ற அறிவுருவாம் பிரம்மனானே ஆத்மாவுக்கு பின்ன பரபிரம்மனானே மொழியற்ற மோன பரபிரம்மனானே மோகமுராமூல பரபிரம்மனானே இழிவற்ற கண்ட பரபிரம்மம் நான் என்று ஏகபர பாவனையால் மனதை வெல்வாய் பூத்தமோடு பௌத்திகமும் பிரம்மரூபம் புவனமோடு பொருள்கள் எல்லாம் பிரம்மரூபம் ஜாதமுரும் ஜெகமவயம் பிரம்மரூபம் ஜனியாத ஜெகமவயம் பிரம்மரூபம் பேதமென தெரிவதெல்லாம் பிரம்மரூபம் பிரம்மாண்ட கோட்டியெல்லாம் பிரம்மரூபம் மாதவ அப்பர பிரம்ம நானே என்று மயக்கமர பாவித்தே மனதை வெல்வாய் சங்கரனும் அம்பிகையும் பிரம்மரூபம் ஷண்முகனும் விநாயகனும் பிரம்மரூபம் துங்கமுரு சிவகணமும் பிரம்மரூபம் தூய சிவ பக்தர்களும் பிரம்மரூபம் பங்கமுரா சக்தியெல்லாம் பிரம்மரூபம் பதிபாச பசுக்கள் எல்லாம் பிரம்மரூபம் மங்களுரா அப்ரம்மம் நானே என்று மயக்கமர பாவித்தே மனதை வெல்வாய் ஹரனறியும் அயன் வடிவும் பிரம்மரூபம் அவர் மறுபும் சக்திகளும் பிரம்மரூபம் சுரரசுரர் நரர்களுமே பிரம்மரூபம் சுழகின்ற திரியக்கும் பிரம்மரூபம் சர்வச்சராச்சர ஜகமும் பிரம்மரூபம் சகல ஜகத்தீஷனுமே பிரம்மரூபம் அருண்மருவா அப்ரம்மம் நானே என்று மயக்கமர பாவித்தே மனதை வெல்வாய் தொகுத்தாரும் ஸ்தூல முதல் பிரம்மரூபம் துவைதமுடத்வைதமெல்லாம் பிரம்மரூபம் மிக தானும் அந்நியரும் பிரம்மரூபம் மெய்யுடனே பொய்யவையும் பிரம்மரூபம் ஜகத்தாதி தோற்றமெல்லாம் பிரம்மரூபம் ஜடா ஜடமாய் தெரிவதெல்லாம் பிரம்மரூபம் மகத்தான அப்ரம்மம் நானே என்று மயக்கமர பாவித்தே மனதை வெல்வாய் ஞானகன வடிவாகும் பிரம்மரூபம் ஞாலமிலா பொருளாகும் பிரம்மரூபம் வானமென வடிவிலதாம் பிரம்மரூபம் வரையற்ற வஸ்துவதாம் பிரம்மரூபம் ஹீனமிலா இன்புருவாம் பிரம்மரூபம் ஏக பரிபூரணமாம் பிரம்மரூபம் மானமுரா அப்பிரம்மம் நானே என்று மகிழ்வுடனே பாவித்து மனதை வெல்வாய் நிறைவுக்கு நிறைவாகும் பிரம்மரூபம் நிகிலபரிபூரணமாம் பிரம்மரூபம் அறிவுக்கு அறிவாகும் பிரம்மரூபம் அகண்டைக்க ரசமாகும் பிரம்மரூபம் குறைவற்ற பொருளாகும் பிரம்மரூபம் குணாதீத வடிவாகும் பிரம்மரூபம் மறுவற்ற அப்பிரம்மம் நானே என்று மகிழ்வுடனே பாவித்து மனதை வெல்வாய் சத்திய சித் சுககணமாம் பிரம்மரூபம் சாஸ்வத பொருளாகும் பிரம்மரூபம் நித்திய நிர்குணமாகும் பிரம்மரூபம் நிரஞ்சன நிஷ்களமாகும் பிரம்மரூபம் சுத்தசிதாகாசபர பிரம்மரூபம் ஸ்ருதி முடி பொருளாகும் பிரம்மரூபம் புத்திர அப்பர பிரம்மம் நானே என்று பூரணமாம் பாவனையால் மனதை வெல்வாய் காரண காரணமாகும் பிரம்மரூபம் களங்கமிலா பொருளாகும் பிரம்மரூபம் பூரண பூரணமாகும் பிரம்மரூபம் புறையற்ற பொருளாகும் பிரம்மரூபம் ஜீரணமில் சின்மயமாம் பிரம்மரூபம் சின்னமிலா பொருளாகும் பிரம்மரூபம் ஆரணமில்ல பிரம்மம் நானே என்று மாறாத பாவனையால் மனதை வெல்வாய் கேவல கேவலமாகும் பிரம்மரூபம் கம்பீர வடிவாகும் பிரம்மரூபம் பாவன பாவனமாகும் பிரம்மரூபம் பராத்பரமாம் பொருளாகும் பிரம்மரூபம் ஜீவபர ஜகமிலதாம் பிரம்மரூபம் சின்மாத்திர வடிவாகும் பிரம்மரூபம் ஓவலுரா அப்ரம்மம் நானே என்றிங்க ஒழியாத பாவனையால் மனதை வெல்வாய் ஏகபர சத்தாகும் பிரம்மரூபம் எங்குமுள பொருளாகும் பிரம்மரூபம் ஆகமிலாரிவாகும் பிரம்மரூபம் ஆத்மாவுக்கபிநமதாம் பிரம்மரூபம் சோகமிலா சுகமாகும் பிரம்மரூபம் ஸ்வயஜோதி வடிவாகும் பிரம்மரூபம் பாகமுரா அப்ரம்மம் நானே என்றும் பரபிரம்ம பாவனையால் மனதை வெல்வாய் சுத்தசிதாகாசமதாம் நிஷ்பிரபஞ்ச ஸ்வரூபத்தில் பிரபஞ்சம் என்றும் இல்லை இத்வைத்த பிரபஞ்சம் பரமார்த்தத்தில் இறையளவும் இலதென்னும் விவகாரத்தில் சித்தினுடை விவர்த்தமதாம் சித்தம் தானே செரிகின்ற பிரபஞ்சம் எனவே தோன்றும் புத்திர அச்சித்தத்தை புகன்ற வண்ணம் பூரணமாம் பாவனையால் நாசம் செய்வாய் பங்கற்ற பரபிரம்மஸ்வரூபம் ஒன்றே பரமார்த்த தசையில் உள்ள வஸ்து வேணும் அங்குற்ற நந்தவித சக்திக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு மாயா சக்தி தங்குற்றதனால சொரூபம் தானே தயங்கிய இச்சித்தமென விவர்த்தமாகும் பொங்குற்ற சித்தமதே அனந்த கோட்டி புவனம் முதல் பொய் வடிவாய் தோன்றும் அன்றே இருமையிலா சுஷுப்தியினிலேக்கமாக இருக்கின்ற ஆத்மாவே தன்னிடத்தின் மறுபியிடும் சக்தியினால் கனவின் கண்ணே மனமுதலாய் தொற்றியிடும் நீத்தியே போல் ஒரு வடிவாயுள்ள பர பிரம்மம் தானே ஒன்றியதன் சக்தியினால் சித்தம் போலாய் சர்வஜக ஜீவபர வடிவமாக சஞ்சலமாம் விவகார தசையில் தோன்றும் தன்னுடைய சக்தியினால் ரஜ்ஜூ ஒன்றே தயங்கரவு முதலியதாய் காண்பதே போல் துண்ணியதன் சக்தியினால் பிரம்மம் ஒன்றே துவைத்தமென விவர்த்தித்து தோன்றினாலும் மன்னுமதிஷ்டான பர பிரம்மம் தன்னை மாசரவே விசாரித்து காணும் போது பின்னமென தொற்றிய இத்தோற்றம் எல்லாம் வேதமிலா பரபிரம்ம வடிவேயாகும் அரவு முதல் பலவிதமாய் தொற்றினாலும் அதிஷ்டான ரஜ்ஜுவினை ஆய்ந்தறிந்தால் மருள் வடிவாம் வரவு முதல் அனைத்தும் அந்த மாசற்ற ரஜ்ஜு வடிவாவதே போல் விரவு ஜக முதலியவாய் தோற்றினாலும் விமல அதிஷ்டான பர பிரம்மம் தன்னை அருமையுடன் நன்றாக ஆய்ந்தறிந்தால் அவையாவும் அகண்ட பர பிரம்மே அனவரதம் அடைவாக ஆய்ந்த போது அநாதிபவ வாசனையால கண்டபோதம் மனதினிடை பேதமர மறுவாதாகின் மயக்கமுறும் பேதமதி மாயும் மட்டும் அனிச்சமெல்லாம் பிரம்மமதாம் அதுவே நானாம் அகமந்த பிரம்மெனும் அகண்டாகாரம் தனையறியும் பாவனையை செய்தே அத்தால் தடையான பேதமதி தவிர்க்க வேண்டும் பேதமதி பொருந்தியிடும் சித்தம் தானே பிறவி முதல் துயர் செய்யும் பந்தம் நல்கும் மீதமுறும் பேதமதி இறந்த சித்தம் இன்னலெல்லாம் தீர்ந்துடனே மோட்சம் நல்கும் ஆதலினால் அகம் பிரம்மம் அகமெல்லாம் என்று அகம் பிரம்ம பாவனையே அனிசம் செய்யல் வாதகமாம் பேதமதி அனைத்தும் நீங்கி வழுவற்ற சித்தம்தான் முக்தி சார்வாய் அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் அகமெல்லாம் என்று அகம் பிரம்ம பாவனையே அனிசம் செய்யல் ஜகம் பரநானீதனவே வேறு வேறாய் செரிகின்ற பேதமதி அனைத்தும் தீரும் புகன்ற விதம் பேதமதி அனைத்தும் தீரேர் பூரணமாம் பரபிரம்ம போதம் தோன்றி அகண்ட பரவடிவாக அமர்வதான அத்வைத மோக்ஷநிலை நிலை அடையலாமே அகம் பிரம்ம பாவனையால் காமம் கோபம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் லோபம் மோகம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் மதமானங்கள் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் டம்பங்கர்வம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் மனோதோஷங்கள் அகிலமுமே நசிக்குமிதில் ஐயம் இல்லை அகபிரம்ம பாவனையால் மகா பாவங்கள் அகிலமுமே நசிக்குமிதில் ஐயம் இல்லை அகபிரம்ம பாவனையால் மனோதுக்கங்கள் அகிலமுமே நசிக்குமிதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் மகாபயங்கள் அகிலமுமே நசிக்குமிதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் தீர்த்தம் ஸ்நானம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் தெய்வம் சேவை அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் தியானம் பூஜை அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் ஜப தபங்கள் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் மந்திர தந்திரம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் மறுவும் கர்மம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் மறைகள் நூல்கள் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் மனோமயக்கம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் புண்ணியங்கள் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் பொருந்தும் லோகம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் துவந்தோமங்கள் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் துவைத தோற்றம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் இதர சத்தை அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் இதர பானம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் இதர இன்பம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் இதர சங்கம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் மாயா மோகம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் மன கிரந்தி அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் ஆதிவியாதி அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் அத்தியாசம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் ஜாகீராதி அவஸ்தையெல்லாம் நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம்பிரம்ம பாவனையால் அநாதியான அஜானம் நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம்பிரம்ம பாவனையால் பவபாஷங்கள் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம்பிரம்ம பாவனையால் பாவாபாவம் அகிலமுமே நசிக்கும் இதில் ஐயம் இல்லை அகம்பிரம்ம பாவனையால் அகண்ட ஜானம் அசஞ்சலமாய் அடைந்திடலாம் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் அநாதி துக்கம் அனைத்தையுமே அழித்திடலாம் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் அகண்டானந்தம் அனவரதம் அடைந்திடலாம் ஐயம் இல்லை அகம் பிரம்ம பாவனையால் அகண்ட மோட்சம் அடைவதினில் நம் ஐயம் இல்லை ஆதலினால் அனவரதம் இடைவிடாமல் அகம் பிரம்ம பாவனையை செய்தே அத்தால் பேதமதி அனைத்தையுமே இழந்தே போதும் பிரிவற்ற பரபிரம்ம ஸ்வரூபமாவாய் ஓதியதில் அணுவேனும் மையம் இல்லை உத்தமமாம் சிவனானை உண்மை சொன்னோம் ஈதகில சாஸ்திரமும் இசைக்கும் அர்த்தம் யமதீசன் இயம்பியது இவ்வர்த்தம்தான் ஆத்மாவுக்கயலான அனாத்மாவென்று அணுவுமில்லை அணுவுமில்லை அணுவும் இல்லை ஆத்மாவுக்கயலாக பிரம்மம் இல்லை அப்பிரம்மம் தனக்கயலாய் ஆத்மா இல்லை ஆத்மாவே அகண்டபர பிரம்மமாகும் அகண்டபர பிரம்மம் அதே ஆத்மாவாகும் ஆத்மாவாமகம் பிரம்மம் என்னும் ஞானம் அடைந்ததனால் அகண்டபர பிரம்மமாவாய் சகல பரிபூரணமா பிரம்மமல்லால் ஜெகமுதலோரணுவேனும் இல்லை என்றும் அகிலமுமே அகண்ட பிரம்மம் என்றும் அதுதானே அகமென்றும் அகம் அதென்றும் நிகழ்வுறவே நித்தியமாய் பழகப்பட்ட நிமல பரபாவனையால் மனதை வென்று கண்ட பர போதம் பெற்று மெய்யுணர்வானந்த பர பிரம்மமாவாய் இந்த விதம் யாவர்க்கும் ஹிதமேயாக ஏக பரிபூரணமாம் வஸ்து தானே சுந்தரமாம் எழுந்தே மக்கு சொல்லிய இவ்வ கண்டபர நிர்ணயத்தை மைந்தனின குறை செய்தோம் உரைத்த வண்ணம் மாசற்ற இப்பொருளை ஒரு காலேனம் புத்தியுர திருடமாக கேட்டுணர்ந்தோர் பூரணமாம் பரபிரம்ம வடிவேயாவர் சர்வமுமே பிரம்மென போதித்தாலும் சந்ததமும் ஸ்ருதி முடி படிப்புற்றாலும் பரமசிவன் கருணையிலா வெறுமூடற்கு பலகால வாசனையால் மீண்டும் மீண்டும் இருமையன ஹிருதயத்தில் தெரிவதன்றி யாவையுமே பிரம்மென தெரிவதில்லை அரியவனே ஆதலினால் முமுட்சுவெல்லாம் அகண்டபர சிவகருணை அடைய வேண்டும் அமலமதாம் பூதியுடன் ருத்திராட்சம் ஹாரம் முதல் சிவச்சின்னம் அணிதலாலும் நிமலமகாலிங்கத்தின் நியமமோடு நிறைவேற்றும் நித்திய சிவார்ச்சனையினாலும் விமலமதாய் வேறறவே பழகப்பட்ட வியாபகமாம் பரமசிவ தியானத்தாலும் சமமதுவாம் பரமசிவ கருணை உண்டாய் சர்வமுமே பிரம்மென தெரிவதாமே திவ்ய மங்கள வடிவாய் எழுந்த ஈசன் நிகழ்த்தியவாரிபு முனிவன் நிதாகனுக்கு செவ்வியதாய் செப்பிய இந்நிர்ணயத்தை ஸ்ரத்தையுடன் வினவியிடம் ஜெய்கீஷவ்யர்க்கு அவ்விதமே சர்வஜனான கந்தன் அத்தியந்த கருணையினால் அறைந்தான் என்றே தவ்வியிடா மனதுடைய முனிவர்க்கெல்லாம் தகமை மிகும் சூதமுனி சாற்றினானால் என்றும் எங்குளைய எப்பொருள் யாவையும் ஏகமாம் பரம் அப் பரனானெனும் துன்றும் ஐக்கிய பாவனை செய்ததால் துகன் மனத்தின் விகல்பமனை துமே வென்று பூரண பூதம் பொருந்தினால் விமல விமலமுக்தி அடைந்திடலாமெனல் மன்றுளானந்த தாண்டவ மாடனம் மாசிலீசன் அகண்டஸ்வரூபமே மன்றுளானந்த தாண்டவமாடனம் மாசிலீசன் அகண்டஸ்வரூபமே நம்மாசிலீசன் அகண்டஸ்வரூபமே முப்பத்தாறாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சல்